في صلاتهم خاشعون صدق الله العظيم சர்வ புகழ புகழ்ச்சியும் ஈகனாயின் அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டும் அல்ஹம்துலில்லா அந்த அல்லாஹுவின் பெயரை கூறிய புத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன் சலாத்தும் கலாமும் முயலும் மேலான ஹதரத் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடித்துவடுகளை அனுகூலம் பிசகாத தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள் சாமி அவர்கள் சபவுத்தாவியங்கள் முஸ்லிமான முக்மீனான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தையும் சமாதானம் உண்டாகட்டுமா அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹனுடைய மாளிகையிலே நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லதியார்களே அல்லாஹாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்த தப்புவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடி நினைக்கும் அப்பாலங்களுக்கும் அல்லாஹாவின் கட்டளை கிடைக்கிறேன் எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளைய மறுமையிலே ஜென்னத்தில் சிறுதவத்தை கூலியாக பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் சேர்த்துக் கொள்வான் அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே காலிபர்கள் வெளியிலே சாஞ்சி கொண்டிருக்கிறார்கள் அலமதுல்லா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கசுமா கொஞ்சம் ஒண்ணுக்கு வாங்கிட்டார் கொஞ்சம் முன்னுக்கு அப்படியே வாங்க முன்னுக்கு அல்லா அவங்களோட வாழ்க்கையில பறக்க செய்வார் அவங்களோட வாழ்க்கத்தை அல்லா பொருந்தி கொண்ட வாழ்வுமாக நாளைய மறுமையில ஏழு காரத்தெல்லாம் நிழல் கொடுக்கிறான் அதுல ஒரு சாரார்கள் வாலிபர் அதனால அந்த வாலிப கூட்டத்தில் எல்லாம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக பள்ளி உள்ள நாங்க வாரத்துல ஒரு கிளப் வாரத்துல ஒரு நாள் வாரம் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி எங்கட குறைகளை திருத்திக் கொள்வதற்காக வேண்டி அதனால இன்ஷா அல்லா முன்னுக்குவாங்க அல்லா எங்களோட வாழ்க்கையில பறக்க செய்வோம் அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே அல்லாஹாக்கு சுபகான ஹோத்தால இந்த உலகத்திலே சிறந்த இடமாக இந்த உலகத்திலே சிறந்த உயர்வான கண்ணியமான இடமாக அல்லாஹ் தந்திருப்பது அல்லாஹுடைய மத்தியில் சொல்லலாம் அலஹி வசல்லம் அவர் சொன்னார்கள் அஹபுல் விலாதி இலல்லாஹி மத்தாஜிகுஹா ஊர்கள்ல அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான இடம் ஊர்கள்ல மிகவும் அல்லாவுக்கு விருப்பமான அன்பான அல்லாஹை சந்தோஷப்படுத்தக்கூடிய இடம் இருக்குமா இருந்தா அந்த உலகத்துல மிகவும் சந்தோஷமான ஒரு இடம் அது மத்தியது தான் இன்னைக்கு உலக அதிசயம் சொல்லி எத்தனையோ விடயங்களை நாம பார்த்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே அங்கெல்லாம் சந்தோஷம் கிடையாது எனவே அல்லாவின் தூதர் சொல்லலாம் அனைவசன் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஹாக்குல் விலாதி அல்லாஹி மசாஜிதுஹா ஊர்களிலே அல்லாவுக்கும் மிகவும் விருப்பமான இடம் மசிது தான் மஸ்ஜித் என்ன கிடைக்குது அல்லாஹுடைய அருள் கிடைக்குது அமைதி கிடைக்குது வரக்கத்து கிடைக்குது அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை எல்லாம் எங்களை ஜீனுக்கு பயன்படுத்த நாடுகிறானோ அதெல்லாம் ஆணி வேறாக இருப்பது மசிதாக இருக்கு இன்னும் சொல்லலாம் வாலிபத்தில் சொன்னார்கள் ஊர்கள்ல அல்லாவுக்குமே வெறுப்பானது கோபமானது எது என்றால் கடைசி பாருங்க ஒரு முஸ்லீம் அல்லாஹை விட்டு தூரமாக உரியவனாக இருந்தால் அவன் கடை தெருவில் இருக்கின்ற போதுதான் தூரமாகிறான் பள்ளி உள்ளே வருகின்ற வித்தியாசமான ஒரு எங்களுக்கு பயம் வித்தியாசமான ஒரு உணர்வோடு நாங்க இருக்கோம் ஆனா பள்ளியை விட்டு வெளியில பஜாருக்கு போனா பஜார்ல தான் குழப்பமா பிரச்சனையா சந்தோஷமா இருக்கின்ற நண்பர்களை எப்படி பிரிக்கிறது சந்தோஷமா இருக்கிற குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது இதுதான் அங்க பஜாரிகள்ல தீர்க்கப்படக்கூடிய திருத்தமாக இருக்கு கண்ணியமானவர்களே எனவே அல்லாஹுக்கு விருப்பமான இடம் மஸ்ஜித் அல்லாஹுக்கு கோபமான இடம் கடை தருவது என்று சொல்லலாம் அதே போல சொல்லலாம் அணைவசல்லம் அவர்கள் இந்த மசூதி சிறப்புகள் ஏராளம் சொல்லி தந்தார்கள் ஒரு ஊரை முஸ்லீம்கள் வாழ்கின்றார்கள் என்பதற்குரிய அடையாளம் தான் ஒரு ஊரிலே மசித் இருக்கு நினைவு சின்னங்கள் ஒன்றுதான் மசித் முஸ்லீம்கள் ஒரு ஊருகின்றில் முஸ்லீம்கள் ஒரு ஊரில் வாழுகிறார்கள் என்பதற்குரிய அடையாளம் மசித் ஒரு ஊரை அல்லாஹ் அழிக்க நாடினால் முதலாவது அல்லாஹ் பார்க்கிறான் அங்குள்ள மசிதை பார்க்கிறான் மசிதோடு மக்கள் சிறப்பா இருக்கிறார்களா மசிதுக்கு மக்கள் வந்து போகிறார்களா மசிதினூடாக இவருடைய சேவைகள் எப்படி இருக்கிறது அல்லாவுடைய எப்படி நெருக்கத்தை பெற்றிருக்கிறார் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான் மக்கள் அந்த ஊர் ஜமாத்தார்கள் மசிதோடு சிறப்பாக இருந்தால் அல்லாஹ் அந்த ஊருக்கு இறக்கக்கூடிய சோதனைகள் அப்படியே இறக்காம இன்னொரு இடத்துல கொண்டு போயிருக்கிறோம் அப்படியே மேல சோதனை மஸ்ஜிதுல யாரெல்லாம் துறப்பில்லையோ அல்லா அந்த சோதனையை அந்த ஊர் மீது இறக்குவோம் எனவே எந்த அளவு நாங்க மசிதோட துறப்பா இருக்கிறோமோ அந்த அளவெல்லாம் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவோம் மஸ்ஜித் என்பது முஸ்லிம் சமுதாயத்தின் இதயம் போல ஒரு முஸ்லிம் சமுதாயத்தின் இதயம் போல ஒரு மனிதனுக்கு இதயம் இல்லை என்றால் அந்த மனிதனால் இயங்க முடியாது எனவே முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இதயம் தான் மஸ்ஜித் இந்த சமுதாயம் மத்தியினூடாக இயக்கப்பட வேண்டும் வழி வழிநடத்தப்பட வேண்டும் மத்தியினூடாக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் மஸ்ஜித் என்பது பள்ளிவாயல் என்பது வெறுமனே இபாத செய்யக்கூடிய இடம் மட்டுமல்ல தொழுகைக்கு மட்டுமல்ல மஸ்ஜித் நோம்பு வந்தா தொழுக அந்த இபாதத்துக்களை செய்வதற்கு மட்டுமல்ல மஸ்ஜித் என்பது இபாதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி கூடமாக இருக்கிறேன் முஸ்லீம் முஸ்லீம்களுக்கிடையிலான உறவு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கான உறவெல்லாம் இந்த மத்தினூடாக செய்யப்பட வேண்டும் கண்ணியமானவர்கள் சில ஊர்களை பார்த்தா கவலை என்னன்னா அந்த மக்களும் அந்த மக்களும் அந்த ஊர்வாசிகள் அந்த ஊர்வாசிகளும் தான் அக்கம் பக்கத்துல உள்ள மாற்று மத சகோதர எந்த தொடர்புமே இல்லை அவங்களுக்கு எந்த ஒன்று கூடலும் எந்த சந்திப்புகளும் இல்லை அவங்களும் அவர்களும் மட்டுமே இருக்கிறார் இன்றைய காலத்தை பொறுத்தல் அப்படி பிரிவராது கண்ணியமானவர்களே நாம் எல்லோரும் அந்நியமாக கலந்து வாழ வேண்டும் எனவே நாம் வியாபாரத்துக்கு போனால் அவர்களை சந்திக்கின்றோம் பயணம் போனால் அவர்களை சந்திக்கின்றோம் அதே போல பொதுவான பங்கன்கள்ல கலந்து கொண்டு அவர்களை சந்திக்கின்றோம் அதே போன்று ஒரு ஊர்ல இருக்கின்ற போது நாம் அவர்கள் ஒன்றை கலந்திருக்க வேண்டும் அவர்களுக்குரிய பண்பாடுகளை காற்ற வேண்டும் எனவே கண்ணியமானவர்களே மஸ்ஜித் என்பது மிகப்பெரிய விவாதம் செய்யக்கூடிய இடம் மட்டுமல்ல விவாதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கல்விக்கூடமாக இருக்க வேண்டும் சொல்லலாம் வரையக்கூடிய காலத்துல மஸ்ஜித் மிகப்பெரிய ஒரு வைத்தியசாலையாக இருந்தது நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கின்ற இடம் அது மாத்திரமல்ல ஆன்மாவுக்கு உள்ளத்திலே உள்ள நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய இடமாக மஸ்ஜித் இருக்கிறது சில பாலிகளை பாவம் செய்யக்கூடிய மூதவிகளை கொண்டு பள்ளி தோட்டத்தில் அப்படியே கட்டி விடுவாங்க கனியமானவர்களே பள்ளிக்கு வரக்கூடிய மக்களை பார்த்து அவர்கள் திரும்பிடுவாங்க அவருடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிக் கொள்வார்கள் எத்தனையோ கல்லறிகளை இந்த பள்ளிவாருடைய சூழல் மாற்றிருக்கிறது எத்தனையோ பாவிகளை இந்த பள்ளிவாருடைய சூழல் அவர்களை சீரழிய ஆக்கியிருக்கிறது கண்ணியமானவர்கள் ஏழை மத்தி என்பது இந்த உலகத்திலே மிகவும் முக்கியமான ஒரு கட்டம் அல்லாஹுடைய அருள் இறங்கக்கூடிய இடம் மனிதனுடைய உள்ளத்துக்கு அல்லா நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம் எனவே மஸ்ஜிதோடு நாம் அதிகமாக தொடர்பு ஏற்பட்டுக் கொள்ளலாம் இந்த மஸ்ஜித் அல்லாஹுக்கு சொந்தமான இதுல யாரும் சொந்தம் கொண்டு வரடுமையாது இந்த உலகத்தில் உள்ள பள்ளிவாய் எல்லாரும் எல்லா பள்ளிவாய் உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாய்களும் அல்லாவுக்கு சொந்தம் ஒரு மசித ஒரு தனவந்தரால் பள்ளி கட்டப்படலாம் ஒரு ஜமாத்திரால் பள்ளி கட்டப்படலாம் ஒரு ஊர்வாசியால் பள்ளி கட்டப்படலாம் அல்லது வேற ஒரு நாட்டினுடைய பணத்தால் பள்ளி கட்டப்படலாம் எப்படி பள்ளி கட்டப்பட்டாலும் இந்த பள்ளி வாயில் எல்லாம் அல்லாஹுக்கு அல்லாஹு வகுப்பு செய்வோம் பள்ளி வாயில் என்பது அல்லாஹுக்கு சொந்தமான இடம் இங்க யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது பள்ளிக்கு யாருக்கும் வந்து போகிறது கண்ணியமானவர்களே எனவே மஸ்ஜித் என்பது அது அல்லாஹுடைய இடம் அங்கு அமைதியும் அருளும் கிடைக்கக்கூடிய இடம் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம் பள்ளிவாடிய சூழல் எத்தனையோ மக்களை நல்லவர்களாக மாற்றியிருக்கக்கூடிய இடம் இந்த மஸ்ஜிதாக இருக்கும் மஸ்ஜிதன் யார் மனிதர்களுக்கு அமைதியையும் அருளையும் தேடி கொடுக்கக்கூடிய மக்களை எல்லாம் வழிகேற்றில் இருந்து நல்லவர்களா ஆக்கக்கூடிய எத்தனையோ உதவிகளை சீதவிகளை ஆக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதை யார் இந்த உலகத்திலே ஒரு மசிதை கட்டுகின்றார்களோ அவருக்கு அல்லா சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறார் சுபகான் அல்லா எவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாவுக்கு இருக்கிறார் அந்த மசித் அந்த மசித் அல்லாவுக்காக வேண்டி கட்டப்படக்கூடிய மஸ்ஜித் அதனூடாக பெரிய முன்னேற்றங்கள் பெரிய சமூக சேவைகள் செய்யப்பட வேண்டும் சமூக சேவைக்கு ஆணி வேறாக சமூக சேவையின் விஸ்தலமாக மஸ்ஜித் இருக்கிறேன் கண்ணியமானவர்களே எனவே மஸ்ஜித் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது வானத்தை படைத்து இந்த பிரமாண்டமான வானமே அல்லாவுக்கு சொந்தம் என்று சொன்ன அல்லா இந்த பிரமாண்டமான பூமியை பறித்து பூமியும் அல்லாவுக்கு என்று சொன்ன அல்லா நட்சத்திரங்களையும் இரவையும் பகலையும் படைத்து அதுவும் அல்லாவுக்கு என்று சொன்ன அல்லா அதே போன்ற மசித் வாயே உள்ள உலகத்திலே இருக்கக்கூடிய எந்தெந்த நாட்டிலே மசித் இருக்கிறதோ அந்த மசித் எல்லாம் அல்லாவுக்கு சொந்தம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்தாலும் அல் சொல்லுகின்றார் எனவே கண்ணியமானவர்களே மசித் என்பது பெருமதியான இடம் மசூரிய சிறப்பை சொல்லலாம் அவர் சொன்னதை போல மசிதிக்கு வந்து போகக்கூடிய மக்களுடைய சிவப்பையும் சொல்லலாம் சொல்லித்தனர் உல்லாம் சொல்லலாம் அலைவசல அவர் சொன்னார்கள் யார் ஒரு மனிதன் மசிதோட தன்னுடைய உள்ளத்தை தொடர்பு வைத்தார் பொருள் அளவல்ல பணம் அளவல்ல அறிவளவல்ல மாறாக உள்ள சாதாரண பொது மகனுக்கும் உள்ளத்த பள்ளியோடு தொடர்பாக்கலாம் பள்ளி உள்ள தொழுகைக்கு வராரு அல்லது ஒரு ஜும்மாவுக்கு வருகிறார் நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய டைம்ல இந்த பள்ளிக்கு ஜும்மாக்கு வரோம் ஏனைய காலங்களில் வேற இடங்களை சொல்ல போறோம் கண்ணியமானவர்களே எப்ப அடுத்த வக்து வருகிறது எப்ப அடுத்த நேரம் வருகிறது என்று எதிர்பார்த்திருக்கிறோம் பள்ளியை விட்டு வெளியே போனால் எப்ப பள்ளி உள்ள வருவோம் என்ற அந்த உள்ளத்த பள்ளியோடு சிறப்பாக வைத்திருக்கிறோம் என்றால் சொல்லலாம் அலைவத்தில் சொன்னால் நாளை அங்கேயா நாள் சூரியன் லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பா இருக்கக்கூடிய சூரியன் கண்ணுக்கு எட்டிருந்த அளவுக்கு எல்லாம் கொண்டு வருவான் நாளைய கயாமத்துடைய நாளில யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாது யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் அளிக்க மாட்டான் அல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு இந்த உலகத்திலே அல்லாஹ் எண்ணி கொடுத்த மூச்சிகளும் அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு வாழ்வதற்காக போட்ட ரிசுக்கு முடிஞ்சுவிட்டால் நாங்கள் மூக்காகி விடுவோம் மௌசா போனதுக்கு பின்னால் நாளைய வறுமையிலே அல்லாஹுடைய ஆட்சி இருக்கும் சில மனிதர்களுடைய பாவங்களின் காரணமாக சில மனிதர்களை கரண்டை கால்வரைக்கு வேலை மூடிக்கொள்ளும் இன்னும் சில மனிதர்களுடைய அதாவது முழங்கால் வாய்க்கும் வேர்வை இருக்கும் இன்னும் சிலர்களுடைய கழுத்து வரைக்கும் வேர்வை மூடிக்கொள்ளும் சொல்லலாம் அனைவசன சொன்னார்கள் அந்த நாளில் ஒரு சாரதற்கெல்லாம் நிலை கொடுக்கலாம் யாரு தெரியுமா பள்ளியோடு தன்னுடைய உள்ளத்தை தொடர்பாக வைத்துக் கண்ணியமானவர்களே பள்ளியோடு ஒரு உள்ளத்தை சிறப்பாக்கினாலே இவ்வளவு சிறப்புண்டா ஒரு பள்ளியை கட்டுவதற்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு நிர்வாக சேவைக்கு மூணு நாலு வருஷங்களை கொடுக்கக்கூடியவர்கள் பள்ளியுடைய நிதிமத்தில் இருக்கக்கூடிய மாஜிமார் அதிரத்துமார் ஆபிதுமார் பள்ளிக்காக வந்து பள்ளி அதற்குமாருடைய சந்தானங்களை சில பகுதிகளில் தனவந்தர்கள் பொருட்படுத்தியிருப்பார்கள் கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி கண்ணியமானவர்கள் சாதாரணம் எனவே அல்லாஹா சுபகான அந்த பாத்தியத்தை எங்க எல்லாருக்கும் வழங்குவோம் குறைந்த அளவுகிற உள்ளம் கூட பள்ளியோட சிறப்பா இருக்கும் அதை விட மேலதிகமா அல்ல அறிவை தந்தா அறிவை பள்ளிக்கு பயன்படுத்துவோம் பொருளாதாரத்தை தந்தால் பொருளாதாரத்தின் மூலமாக பள்ளிக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் எனவே கண்ணியமானவர்கள் இந்த முறையில வாழ்ந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக பள்ளிக்கு வந்து போகக்கூடிய எங்களுக்கும் எல்லாம் நிறைய சிறப்பு தந்தோம் சொல்லலாம் அலைவசனம் சொன்னார்கள் யார் மஸ்ஜிதோடு சிறப்பா இருக்கிறாங்களோ யாரு மசிதுக்கு வந்து போகிறார்களோ அவர்கள் யாரு தெரியுமா சொல்லலாம் வலைசினார்கள் அவர்கள் அல்லாவுடைய விருந்தாளி அல்லாவுடைய விருந்தாளி ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தா எங்கட வேலையெல்லாம் அப்படியே வச்சுட்டு அன்றைய நாள் முழுக்க அந்த விருந்தாளிக்கு நாங்க சாப்பிடாத சாப்பாடெல்லாம் நாங்க வாய்க்கு ருசி பார்க்காத ருசியான உணவெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள மகிழ வச்சு அன்றைய நாள் முழுக்க எங்களுக்கு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் ஊர்ல உள்ள அதிசயமான இடங்களை எல்லாம் அவங்களுக்கு வந்து காட்டுவோம் உள்ள ஊட்டிகளுக்கு அறிமுகப்படுத்துவோம் எங்கட அக்கம் பக்கத்துல உள்ள உறவுகளுக்கு எல்லாம் கொண்டு போய் காட்டுவோம் எதனால சாதாரண உலகத்துல உள்ள உயிர்ந்தாடு எங்களை வீட்டுக்கு வந்ததான அந்த அளவு அவருக்கு கண்ணியம் கொடுக்கிறோம் அல்லாவி தூதர் சல்லா அவர் சொன்னார்கள் யாரெல்லாம் மசிதுக்கு வந்து போகின்றார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாட விருந்தாளிகள் அல்லா விருந்தளித்தால் அல்லா அவர்களை கவனித்தால் கண்ணியமானவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் இன்னும் சொல்லலாம் சொன்னார்கள் ஒரு மனிதன் பள்ளி உள்ள வந்திருக்கிறார் பொதுவோடு இருக்கிறான் ஒரு வக்த சொல்லுக்கு அடுத்த வக்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு அவருடைய மலர்க்கு மார்க்க நாங்க அதான் கேட்கறதுக்கு முன்னால வந்துட்டோம் அல்லது ஹசீத் கொத்துபா ஓதத்துக்கு முன்னால வந்துட்டோம் ஒரு மணி வரைக்கும் உள்ள இருக்க போகும் கண்ணியமானவர்களே நாங்க முறையாக வந்து பள்ளி உள்ள உட்கார்ந்தா எங்களுக்காக மலக்கு மாதம் துவாக்கிறார் என்ன துவா மாற துவா அல்லாஹும் அல்லா இவருடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லா எங்களுக்கு அவன் மலக்கு துவா இந்த உலகத்துல மலக்கு மாற ஒரு பிரமாண்டமான ஒரு படைப்பு கிடையாது அல்லாஹுடைய படைப்புள்ள விசாலமான படைப்பு மலக்குமாறு அல்லாஹுடைய கட்டளையை செய்யக்கூடியவர்கள் அல்லாவுக்கு அணு அளவு மாறு செய்ய மாட்டார் அவர்களுக்கு திருமணம் இல்லை ஊழுவக்கம் இல்லை மலக்குமார் அல்லாவுடைய கடமைகளை செய்யக்கூடிய அல்லாவுடைய வேலைகளை செய்யக்கூடியவர் கண்ணியமானவர்களே எனவே அந்த மலக்குமார்கள் எங்களுக்கு துவா செய்கிறார் யா அல்லா இந்த அடியாவுடைய பாவத்தை மன்னிச்சுடு யா அல்லா இவருக்கு இரக்கம் காட்டிடுன்னு சொல்லி மலக்குமார் அல்லா ஒருத்தர் துவா எனவே கண்ணியமானவர்கள் அந்த துவாவுக்குரியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மசிலுக்குள்ளே வருகின்ற புதாகிக் கொள்ளுவேன் அதே போல சொல்லலாம் குமார்கள் யார் மசித துரோப்பை ஏற்படுத்துகிறார்களோ யார் இருக்கான நேரங்கள்ல வெளிச்சம் இல்லாத நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல பள்ளிக்கு தன்னுடைய காலத்தை கழிச்சு வருகிறார் பள்ளியோடு சோப்பாகிறார் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பள்ளிக்கு வந்து சொல்கிறார் என்றால் சொல்லலாம் சொன்னார்கள் நாளே ஏமக்கூடிய நாள் அல்லா அவங்களுக்கு பரிபூர்ணமான வெளிச்சத்தை கொடுக்கிறாங்க மக்கள் எல்லாரும் இருள் இருள் என்று தடுமாறிக் கொண்டிருப்பார்கள் ஒருவர் இன்னொரு முட்டிக் கொள்வார் அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான நிலை அப்படிப்பட்ட அமலினுமலையான ஒரு நிலையில ஒரு மனிதன் வெளிச்சம் கொடுக்கப்பட்டு துவைக்க போவான் என்றால் அது யார் என்றால் இருளிலே மசிதுக்கு நடந்து வந்தவர்கள் எனவே கண்ணியமானவர்களே இரவு நேரங்களிலே சொல்வது கொஞ்சம் சிரமமாக முனாபிக்களுக்கு கஷ்டமான தொழுகைகள் இரவு நேர தொழுகையெல்லாம் ரொம்ப கஷ்டம் முன்னாப்புகள் ஆனா கௌரவ பிரச்சனை நாங்க பள்ளிக்கு போகாட்டி எங்களை செக்கனா எடுத்துருவாங்களேன்னு சொல்லி அந்த சிரமத்திலையும் உலகத்துக்காக வாங்கி பள்ளிக்கு வந்தாங்க முன்னாடி எனவே கண்ணியமானவர்களே நாம் உலகத்தில் நல்லவர்களாக வேண்டுமா நாளைய மறுமையிலே அந்த அருள் கிடைக்க வேண்டுமா நாளைய மறுமையிலே வெளிச்சத்தோடு நாளைய மறுமையிலே அந்த இருள் இருள் மக்கள்லாம் தடுமாறக்கூடிய சந்தர்ப்பத்திலே வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமா தொழுகையிலே பெற்றுக் கொள்வோம் எனவே கண்ணியமானவர்களே இந்த நூலாக நாம் நிறைய சமூக சேவைகளை சமூக பணிகளை செய்ய வேண்டும் எனவே இந்த மஸ்ஜிதிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மத்தியில் நடக்கக்கூடிய முறைகளையும் உங்களோடு பேசிக் கொள்வது பொருத்தமாக நினைக்கிறேன் கண்ணியமான அல்லாமுடைய நல்லடியார்களே மஸ்ஜித் என்பது மஸ்ஜித் என்பது எங்களுடைய வீட்டை போல மஸ்ஜித பயன்படுத்திய எங்கட கடைக்கு வந்து போறது போல மஸ்ஜித் வந்து போகலாம் எங்கட ஆபீஸ்ல இருக்கிறத போல மஸ்ஜித் இருக்கலாம் மஸ்ஜித் என்பது இது அல்லாஹுடைய இடம் அல்லாஹுக்கு சொந்தமான மஸ்ஜிதுக்கு ஒரு மனிதன் வர வேண்டுமா வலது கால முன்வைத்து بسم الله والصلاة والسلام على رسول الله اللهم افتح لي ابواب رحمتك يا الله உன்னுடைய ரஹ்மத் என்ற வாயிலை எனக்கு திறந்து தருவாயாக ரஹ்மத் என்ற வாயிலை பள்ளியின் ஊடாக எடுத்து தருவாயாக உன்னுடைய ரஹ்மத் இல்லாமல் எனக்கு சுவர்க்கம் நுழைய முடியாது எனவே ரஹ்மத்துடைய வாயிலை எதிர்பார்த்து பள்ளி உள்ளே நுழைகிறேன் என்று ஒவ்வொரு அடியார்களும் பள்ளி உள்ளே வருகின்ற போது அந்த துவாவை ஊரிவிட்டு வர வேண்டும் இமாம் ஹசன் பசரை ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லுகிறார்கள் எந்த மனிதன் பள்ளி உள்ளே வருகின்ற போது வலது கால் அல்லாமல் இடது காலை முன்வைத்து வந்தால் அந்த மனிதனுடைய நலவுகளை எல்லாம் அப்படியே எடுத்து விடுவார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நலவுகளையும் அல்லாஹ் கலட்டி விடுவதாக இமாம் ஹசன் பசரை ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார் கண்ணியமானவர்களே எனவே கல்வியுடைய ஒழுக்கங்களை தேடிக்கொள்ள வேண்டும் கல்வி உள்ளே வந்து துவாவை நாங்கள் ஓடி வருவதைப் போல ஏசிக்காவுடைய நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் பள்ளியை விட்டு வெளியே போகின்ற போதும் துவாவை ஓடி இடதுகாலை வைத்து வெளியே செல்ல வேண்டும் கண்ணியமானவர்கள் கல்வி உள்ளே வந்ததற்கு பின்னால் கல்வி உள்ளே நாங்கள் தொழுகை கொரோனா செலாவத் ஔராதுகள் ஓடி இந்த பள்ளியை அமல் செய்து பாதுகாக்க வேண்டும் அமல் செய்து பாதுகாக்க வேண்டும் துரதிருஷ்டவசமான செய்தி என்னென்றா கண்ணியமானவர்களே சில மனிதர்கள் சோதனைகளின் போது மாத்திரம்தான் கல்வி அடைந்தார் தனக்கு ஒரு காய்ச்சல் வந்திருக்கிறது நோயல் வந்திருக்கிறது தன்னால் குணப்படுத்திக் கொள்ள முடியாது தன்னுடைய குடும்பத்தினுடைய பணத்தை வைத்தும் செலவழித்துக் கொள்ள முடியாது ஊர் மக்களுடைய ஜமாத்துடைய உதவி தேவைப்படுகிறது ஒரு கடிதம் ஒன்றை வாங்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான் பள்ளியோர் தோப்பாகிறார் கனியமானவர்கள் நல்லா பாதுகாக்க வேண்டும் கடந்த கால சோதனையின் போது தங்களை பாதுகாத்துக் கொள்ள தங்களுக்கு அடைக்கலமாக இந்த மத்தியை நிறைய பேர் பயன்படுத்திக் கொண்டார் கண்ணியமான அல்லாஹும் நல்லியார்களே மஸ்ஜிதோடு துறப்பை ஏற்படுத்துவது என்று எல்லா காலங்களும் மஸ்ஜித் துறப்பா இருக்கிறேன் சோதனைகளின் போது எத்தனையோ மக்கள் பள்ளியோடு துறப்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள் சோதனையின் போது அல்லா சோதனைகளை கண்டு பள்ளியோடு எங்களை மாற்றலாம் பள்ளியை தெரியாத எத்தனையோ மக்கள் கடந்த கால சோதனை போது பள்ளியை வழங்கி கொண்டார்கள் பள்ளியுடைய அதரசு யாரு பள்ளியுடைய மகாஜன் யாரு பள்ளியுடைய நிர்வாகிகள் யாரு பள்ளி எந்த இடத்தில் இருக்கிறது பள்ளிக்கு சிறுவர்கள் அவர் சொல்கின்றார்கள் எந்த விடயங்களை அல்லாஹ் கடந்த கால சோதனையின் போது அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார் எனவே கண்ணியமானவர்களே சோதனைகள் போது அவஸ்தாவைக்கு தேவைக்கு மாத்திரம் பள்ளியை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பவாதிகளாக நானும் நீங்களும் ஆகிவிடக் கூடாது கவலையோடு பேசுகின்றேன் எனவே மஸ்ஜித் என்பது இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் இதயம் போல இந்த சமுதாயம் இந்த மஸ்ஜித் என்ற அந்த இதயத்தினூடாக இயக்கப்பட வேண்டும் எனவே முதலாவது கல்வியுடைய ஒழுக்கங்களை கொள்ள வேண்டும் அமல் விவாதத்தை கொண்டு நாம் பள்ளியை பாதுகாக்க வேண்டும் பாருங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய அதானை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் அதில் அல்லா எவ்வளவு பெரிய தத்துவங்களை சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் என்று நாலு முறை சொல்கிறோம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹை தவிர வேற யாரும் இந்த உலகத்துல நாயும் கிடையாது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உண்மையான தூதர் தொழுகையின் பக்கம் வாங்க சுருக்கமா சொல்லிட்டு போற கண்ணியமா தொழுகையின் பக்கம் வாங்க அந்த ஒரு விஷயங்களையும் அல்லாஹ் வகுப்புற நாலு முறை சொல்லுகிறோம் ஏழேவிகளை ரெண்டு ரெண்டு முறை சொல்லுகின்றோம் தொழுகையின் பக்கம் வாங்க தொழுகை பக்கம் வாங்கண்டா மனிதர்கள் வரமாட்டார்கள் அடுத்து அடியிலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் வெற்றி பக்கமாக வெற்றி கனியமான இந்த உலகத்திலேயே வெற்றி மௌசா போனால் அபுல வெட்டி சுதாத்துல வெட்டி மீசால வெட்டி ஆசுராவுல வெட்டி எல்லாவற்றையும் அல்லா துன்யா ஆசுரா ஈரோட வெற்றியும் அல்லா கொள்கையில வைத்திருக்கிறார் இந்த வெற்றி அல்லா பகவான் ஒரு இடத்துல வழங்கப்படுத்துறான் அங்க அல்லாஹ் பலா என்று பயன்படுத்துகிறார் திறனாக முஸ்லீம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் அல்லாஹ் அதானிலே அழைக்கிறார் அது அப்லகல் திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள் அவர் அவர்கள் தொழுகையில இறைச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதான் சொல்லிவிட்டால் கனியமன் ஆரம்பத்தில் அல்லாஹ் அல்லாஹ் நாலு முறை அதுக்கு அடுத்ததா ஹயால சலா ஹயால பலா அதுக்கு பின்னால திரும்பவும் அல்லாஹ் இந்த மனிதன் அல்லாஹ் மறந்து விட கூடாதுங்கிறதுக்காக வந்து மீண்டும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லா பெரியவன் நீங்க தொழிற்துறவ இருந்தா உங்களை தொழிற்துறவு பெருசல்ல கொஞ்ச நேரம் பள்ளிக்கு தொழுத்து போங்க நீங்க உங்க தோட்டத்துல இருந்தா உங்களை தோட்டம் பெருசல்ல நீங்க ஒரு ஹயர்ல வாகனத்துல இருக்கிறீங்க அந்த வாகனம் பெருசல்ல அல்லா பெரியவன் கண்ணியமானவர்கள் இந்த சிந்தனைகளை உள்ளத்துல வரும் அமல் விவாதத்தை கொண்டு பள்ளியை பாதுகாக்கப்படும் ஒவ்வொரு ஆண்களும் பள்ளிக்கு வந்து தம்முடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அதிலும் குறிப்பாக கண்ணியமானவர்களே வாலிபர்கள் பள்ளியோடு சிறப்பாக வாலிபர்கள் சக்தி உள்ளவர்கள் அஞ்சு நேரம் பள்ளிக்கு வந்து தொழுது போகக்கூடிய பழக்கம் எங்களுக்கு எனவே முதலாவது பள்ளியுடைய ஆதாபுகளை பேணிக் கொள்வது இரண்டாவது அமல் இபாத செய்திருந்த பள்ளியை பாதுகாக்கணும் மூணாவது கண்ணியமானவர்களே பள்ளியுடைய சொத்துக்களை பாதுகாக்க நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை தெரிவு செய்வோம் குறிப்பாக நிர்வாகம் பாதுகாப்பார்கள் பொதுவாக அனைவருடைய சொத்து தான் வைத்துள் மால் இந்த பொது சொத்துக்கள் பள்ளியுடைய டாய்லெட் பள்ளியுடைய நீர் பள்ளியுடைய பேன் பள்ளியுடைய லைட் பள்ளியுடைய காவல் பள்ளியுடைய எல்லா புத்துவம் எல்லாம் கண்ணியமானவர்களை நாங்க பாதுகாப்போம் நாங்க பாதுகாப்போம் ஒவ்வொருத்தர் நினைவு நான் பாதுகாக்க வேண்டும் பள்ளியுடைய சொத்த பாதுகாத்தால் அல்ல எங்களுடைய சொத்த பாதுகாப்பான் பள்ளியோட கண்ணியமா மரியாதையா தான் நல்லா எங்களோட கண்ணியமா நடப்பான் பள்ளியுடைய சொத்தை நாங்க வீணாக்கினால் பள்ளியுடைய சொத்துக்கு அநியாயம் செய்தால் கண்ணியமானவர்களே அல்லா எங்களுடைய பொருளாதாரத்தை அளிப்பான் அல்லா எங்கட பரம்பரையை பிடிக்கும் எனவே பள்ளியுடைய சொத்து பாதுகாக்கப்படவில்லை சொல்லலாம் வலைவசவர் சொன்னார்கள் செய்யாமத்து நாள் அதற்குரிய அடையாளங்கள் ஒன்றுதான் சில மனிதர்கள் பள்ளி சொத்தை தன்னுடைய சொத்தை போட்டு பயன்படுத்துவார் சில பகுதிகளை பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே பள்ளி கடைய வாடகை கொடுத்திருப்பார்கள் ஐந்து பத்து வருஷமா அந்த பழைய வாடகை ஆனா எங்கட ஒரு கடையை நாங்க வாடகை கொடுத்தா எங்கட ஒரு வீட்டை வாடகை கொடுத்தா வருட வருடம் கடின விளையாட மாத்துறோம் காணி விலை கூட பேச சில விலை கூடி போகுது எனவே ஆயிரம் ரூபாய் கூட்டணும் இந்த வருஷம் ரெண்டாயிரம் ரூபாய் கூட்டணும் ஒவ்வொரு காலமும் கூட்டிட்டு போறோம் கனியமானவர்களே கல்லூரிய ஆரம்பத்துல கொடுத்த கடை மாறித்தான் இன்றைக்கும் அந்த கடை இருக்குது பள்ளி கடை சில வீட்டுல பேர் போடுறதே இல்ல பள்ளிக்கு வந்து கண்ணியமானவர்களே பள்ளியுடைய விஷயத்துல கொஞ்சம் கேளுதாக இருக்கவே பள்ளியுடைய சொத்து நாம் எல்லாரும் பாதுகாக்கவே கவலையான செய்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்கட பள்ளியுடைய தொழிலத்துகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க வீடு தூண்டுதல் செங்கல் தூண்டுதல் பேப்பர் இதெல்லாம் யாரு போடுறது சாதாரண பொதுமக்கள் அல்ல அல்லாஹை தொலைவிடக்கூடிய தொழுகையாளிகள் பயன்படுத்தக்கூடிய தொழிலே இப்படி என்றால் தொழுகை இல்லாதவர்கள் அல்லாஹுடைய சிந்தனை இல்லாதவர்கள் கண்ணியமானவர்களே எனவே பள்ளியை நான் பாதுகாக்கிறேன் சில மனிதர் பள்ளி உள்ள வந்துதான் பழைய மெசேஜ் எல்லாம் பார்க்கணும் போன சுத்தம் பண்ண டிலீட் பண்றது கண்ணியமானவர்களே சில பள்ளியுடைய மாதிரிகள் சொல்லுவார்கள் பள்ளியை கூட்டினா நிறைய தலை முடிகள் தாடி முடிகள் நிறைய நகத்துண்டுகளை பார்க்கலாம்னு சொல்லுவார் இது யாரு போடுறது கண்ணியமானவர்களை குறுகையால் கல்வியை நாம பாதுகாக்கணும் சொல்லலாம் அலைவசனோட காலத்துல ஒரு பெண் மவுத்தாகிறார் சகாபாக்கள் அந்த தாயை இரவோடு இரவாக அடக்கம் செய்துவிட்டார் அடுத்த நாள் சொல்லலாம் அலைவசனால் தொழுகைக்கு பின்னால சுபகு தொழுகைக்கு பின்னால சகாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் அதாவது நேற்று ஒரு பெண் மௌத்தானால் இரவு அந்த பெண்ணுடைய ஜனாதா செய்தியை எனக்கு நீங்க ஏன் சொல்ல இல்லை சகாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் சாதாரண ஒரு பெண்ணை அந்த பெண்ணை நாங்கள் கப்பல் செய்தோம் தொலைவித்தோம் அடக்கம் செய்து விட்டோம் நாயகமே அவளுக்கு சாதாரண பெண் தானே என்று சகாபாக்கள் சொன்னார்கள் அல்லாவின் தூதர் சொல்லாஹோ அலைவசம் சொன்னார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய பெண் சாதாரண பண்ண பெண் அல்ல அந்த பெண்ணை இரவு நான் சுவருக்கத்திலே கண்டேன் என்று சொல்லலாம் அலைவசலம் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த பெண்ணை சுவருக்கத்திலே கண்டதும் ஆச்சரியமாக இருந்தது உடனே ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்களே கேட்டேன் ஜிப்ரேலே என்ன காரணம் இந்த பெண் சுவருக்கத்திலே இருக்கிறார் அன்னஹா அக்கான கதாச அணி மத் மத் சொன்னார்கள் பள்ளியிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றக்கூடிய தாய் அதனால் இந்த தாய்க்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் மௌசான அடுத்த நாளே அந்த பெண் சுவர்க்கத்தை அனுபவிக்கிறார் மதீனாவுடைய பள்ளி வாயில் எங்க உள்ள பள்ளி வாயிலை போல அல்ல இப்படி பேர் சுற்றுகின்ற இப்படி மாதம் பிடித்திருக்கின்ற பள்ளி வாயில் அன்றைக்குள்ள பள்ளி வாயில் புகாரிலே அதிர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மலைகள் பெய்தால் சேரப்பக்கூடிய சேரிகள் சேராகக்கூடிய பள்ளி வாயில் அந்த பள்ளியை துப்புரவு கொள்ளக்கூடிய பெண்ணுக்கு அல்லா கொடுத்த சிறப்பு எனவே கண்ணியமானவர்களே எங்களுடைய பள்ளியை நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய பள்ளிகளை நாங்கள் தான் சுத்தம் செய்ய வேண்டும் எனவே பள்ளியுடைய சொத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் பாதுகாத்தால் அல்லா எங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பார் அதே போன்ற நாலாவது விடயம் கண்ணியமானவர்களே பள்ளியிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற நிர்வாகிகளுக்கு உதவியாக அதற்கு உதவியா மாதின்மாருக்கு உதவியாக அவங்க இல்லாத சந்தர்ப்பங்கள்ல நாங்க அந்த கடமை செய்யும் அந்த பொறுப்பு செய்யும் இன்னைக்கு சிலர் நினைக்கிறார்கள் ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா எப்படியாவது அவங்க செஞ்சுட்டு போட்டு அவங்களோட தலையில அப்படியே விட்டுருவாங்க சொல்லலாம் சொன்னார்கள் பொறுப்புதாரிகள் சிறந்தவர்கள் யார் என்றால் பொறுப்புதாரிகள் ஜமாத்தாருக்கு துவா செய்ய வேண்டும் ஜமாத்தார் பொறுப்புதாரிகளுக்கு துவா செய்ய வேண்டும் பொறுப்புதாரிகள் ஜமாத்தாரை விரும்ப வேண்டும் ஜமாத்தாரும் பொறுப்புதாரிகளை விரும்ப வேண்டும் இவர்கள் நான் சிறந்தவர்கள் கெட்டவர்கள் மோசமானவர்கள் பொறுப்புதாரிகள் யாரு தெரியுமா அவர்கள் இவர்களுக்கு ஏற்றுவார்கள் இவர்கள் அவர்கள் பேசுவார்கள் இவர்கள் அவர்களுக்கு பதுவா செய்வார்கள் இவர்கள் அவர்களுக்கு பதுவா செய்வார்கள் இவர்கள் அவர்களை விரும்ப மாட்டார்கள் இவர்கள் அவர்களை விரும்ப மாட்டார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருக்கக்கூடாது கண்ணியமானவர்களே இது நாலாவது விடயம் ஐந்தாவது ஒரு ஊர் என்ற அடிப்படையிலே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஊர் என்ற அடிப்படையிலே ஒரு ஜமாத் ஒரு நிர்வாகம் என்ற அடிப்படையில் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஹதீசும் குடும்ப உறவை பேசியிருப்பதை போல பால்குடி உறவை பேசியிருப்பதை போல சகோதர உறவுகளை பேசியிருப்பதை போல இஸ்லாம் என்ற இந்த வட்டத்துக்குள் வைத்து இந்த உறவு முறையில் இஸ்லாம் தெளிவாக பேசியிருக்கிறது முஸ்லீம் முஸ்லீம்களுக்கான உறவு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கான உறவு இதை இஸ்லாம் தெளிவாக கேட்டிருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே இந்த உறவு இந்த மஸ்ஜிதூனாக பலப்படுத்தப்பட வேண்டும் மத்தியூடாக இந்த உறவுகள் எல்லாம் சீர் செய்யப்பட வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சொல்லல்லாஹோ அலைவசன் அவர் சொன்னார்கள் நாளைய கையாமக்கூடிய நாளையிலே அல்லாஹ் சூழல் சொல்லல்லாஹோ அலைவசன் அவர்களுக்கு விருப்பமானவர்கள் நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா இன்னும் என் இளைய அகரபிக்கும் இனி மஜிலிசன் யோமத செய்யாமா நாளைய கையாமத்துடைய நாளையில எனக்கு மிகவும் விருப்பமானவர்களும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களும் எனக்கு விருப்பமானவர்கள் எனக்கு பக்கத்திலே சுவர்க்கத்திலே இருப்பவர்கள் யார் தெரியுமா உங்களிலே நல்ல முறையிலே நடந்தவர்கள் ஒரு ஜமாத்தாரா நிர்வாகத்தோடு நல்ல முறையில் நடந்தவர்கள் ஒரு நிர்வாகமா ஜமாத்தோடு நல்ல முறை நடந்தவர்கள் ஒரு கணவரா மனைவியோடு நல்ல முறையில் நடந்த கணவன் மனைவியா கணவரோடு நல்ல முறையில் நடந்த மனைவி ஒரு தொழிலாளியா தன்னுடைய கஷ்டத்தோடு நல்ல முறையில் நடந்த அந்த தொழிலாளி ஒரு அரசியல்வாதியா அவருக்கு கீழே உள்ள குடிமக்கள் நல்ல முறையான அரசியல்வாதி இவர்கள் தான் நாளைய கையாமத்துறை நாளே சொல்லல்லாஹு அலைவஸ் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் விருப்பமானவர்களும் அது மாத்திரமல்ல சொல்லல்லாக சொன்னார்கள் நாளைய கையாமத்துறை நாளை நீதான் என்ற சராசை நன்மையின் சராசை கனமாக்கக்கூடிய அமல் பாரமாக்கக்கூடிய அமல் அசலா பண்பாடு நீங்க மனைவியோடு இப்படி நடந்தீங்க உங்களோட பிள்ளைகளோடு இப்படி நடந்தீங்க உங்க நிர்வாகத்தோடு இப்படி நடந்தீங்க உங்களோட அதிரத்தோடு இப்படி நடந்தீங்க கல்வியில கடைசியக்கூடிய மகாஜின் ஹாபித்மாவை போய் நடந்தீங்க இதுதான் நாளைய கையாமக்கூடிய நாளையில எங்களோட நீதான்ல பாரமான ஆகல் எனவே கண்ணியமானவர்களே அகுலாக்காக பண்பாடாக நடக்கும் இந்த பண்பாடி நூலாகத்தான் நாளைய மறுமையிலே பெரிய ஒரு உயர்வு நிச்சயமாக நாம் எல்லாம் அடைந்து கொள்வோம் எனவே கண்ணியமானவர்களே நான் குறிப்பாக சுருக்கமாக ஐந்து விடயங்கள் நினைவுபடுத்தினேன் ஒரு மஸ்ஜித் என்பது முஸ்லீம்கள் ஒரு ஊரிலே வாழுகிறார் என்பதற்குரிய அடையாளம் தான் ஒரு ஊரிலே மஸ்ஜித் இருப்பது இந்த மஸ்ஜித் அமல்களின் மூலமாக பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மஸ்ஜிதிலே மனிதர்கள் வரக்கூடிய இந்த மஸ்ஜித் அருளும் அமைதியின் தேடி வரக்கூடிய இந்த மஸ்ஜிதிலே மனிதர்கள் அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் மஸ்ஜிதிலே வீண் பேச்சுக்களை பேசக்கூடாது மஸ்ஜிதிலே இன்னும் ஒருவருக்கு அநியாயம் செய்வதை இங்கு பேசக்கூடாது இந்த மஸ்ஜிதோடாக சமூக சேவைகள் சமூக பணிகள் செய்யப்பட வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹாக்கு சுபகான ஹோட்டாலா சமூக பணிகள் செய்து மஸ்ஜிதனூடாக அல்லாஹுடைய சுவர்க்கத்தை பெற்றுக்கொண்ட நன்மக்களாக அல்லா இம் அனைவரையும் கபூசி செய்வனாக யா அல்லா நாளைய கையாமத்துடைய நாளையிலே இந்த மஸ்ஜிதுக்கு என்னுடைய உள்ளத்தை நாங்கள் சம்பந்தப்படுத்தி நம்முடைய பொருளாதாரங்களை சம்பந்தப்படுத்தி எங்களுடைய கால நேரங்களை சம்பந்தப்படுத்தி செலவழித்து நாளைய கயாமத்துறை நாள் என்னுடைய நிழலுக்கு சொந்தக்கார அடியார்கள் அனைவரையும் கபூசி கொள்வாயாக யா அல்லாவுடைய மசூரிய மசூரிய உரிமைகளை பேணக்கூடிய கூடுதல் மனைவரை சேர்த்துக் கொள்வாயாக யா அல்லா வைத்துல் மால் மசூரிய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய சிறந்தவர்களாய் மனைவரை ஆக்கிக் கொள்வாயாக யா அல்லா உங்களுள்ள நிர்வாகிகளை கபூசி கொள்வாயாக முன்னால் வாழ்ந்த முன்னாள் சேவை செய்த நிர்வாகிகளை கபூசி கொள்வாயாக யா அல்லா தற்போது நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்கள் ஏழைய கூடியவர்கள் ஜமாத்தார் அனைவரை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லா பள்ளிக்கு கால நேரத்தை கொடுக்கக்கூடியவர்களை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லா பள்ளிக்காவணி பணங்களை கணக்கு பார்க்க